திருச்சோற்றுத்துறை சுவாமி திரு தொலையா செல்வர் திருவடி போற்றி தேவி திரு அன்னபூரணி அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்றி ஓராவது திருப்பதிகம் இது தம்பரம் காலை எழுந்து கடிமலர் தூயன தாம் கொணர்ந்து காலை எழுந்து கடிமலர் தூயன தாம் கொணர்ந்து மேலை அமரர் விரும்புமிடம் மேலை அமரர் விரும்புமிடம் விரையான் மலிந்த மேலை அமரர் விரும்புமிடம் விரையான் மலிந்த விரையான் மலிந்த சோலை மணங்காமல் சொற்று தூரை உறைவா சடைவேல் சோலை மணங்காமல் சோற்று தூரை உறைவா சடைவேல் மாலை மதியம் அன்றோ எம்பிரானுக்கு அழகியதே மாலை மதியம் அன்றோ எம்பிரானுக்கு அழகியதே அழகியதே அழகியதே அழகியதே அழகியதே வண்டனை கொன்றையும் வன்னியும் மத்தமும் வாழறவும் கொண்டு அணைந்து ஏறும் முடிவுடைய முடிவுடைய வண்டனை கொன்றையும் வன்னியும் மத்தமும் வாழறவும் கொண்டு அணைந்து ஏறும் முடிவுடையான் குறைசேர்களே தொண்டு அணைந்து ஆடிய சொத்து துறைவார் சடைமேல் வெண்தலை மாலையன்றோ எம்பிரானுக்கு அழகியதே அழகியதே சோற்றுத்துறை உறைவார் சடைமேல் வெண்தலை மாலை அன்றோ எம்பிரானுக்கு அழகியதே அளக்கும் நெறியினன் அன்பர்கள் தம் மனத்து ஆழ்ந்து கொள்வான் விளக்கும் அடி அவர் மேல் வினை தீர்த்திடும் வினை தீர்த்திடும் அடியவர் மேல் வினை தீர்த்திடும் விண்ணவர்கோன் துளக்கும் குழையணி சோற்று துறைவர் சடைமேல் திளைக்கும் மதியமன்றோ எம்பிரானுக்கு அழகியதே சோற்று துறை உறைவர் சடைமேல் திளைக்கும் மதியமன்றோ எம்பிரானுக்கு அழகியதே அழகியதே அழகியதே ஆய்ந்தகை வாழரவத்தொடு மால்விடை ஏறியங்கும் பேர்ந்தகை மால்விடையேறி எங்கும் பேர்ந்தகை மானடம் ஆடுவர் பின்னு சடை இடையே சேர்ந்த கை மாமலர் துண்ணிய சொற்று துறை உறைவார் ஏந்து கைச்சூலம் மழு எம்பிரானுக்கு அழகியதே சொற்று துறை உறைவார் ஏந்து கை சூலம் மழு எம்பிரானுக்கு அழகியதே எம்பிரானுக்கு அழகியது ஆற்றை கடந்ததும் கோளரவு ஆர்த்ததும் கோளுவை கூற்றை கடந்த போளரவு ஆர்த்ததும் கோளுவை நிற்றில் புதைந்து திரியும் பறித்தது நிற்றில் துதைந்து திரியும் பறித்தது நாம் அறியோம் நிற்றில் துதைந்து திரியும் பறித்தது நாம் அறியோம் கிடந்து அங்கு அலைப்ப அலைப்புண்டு அசைந்தது ஒக்கும் ஆற்றில் கிடந்து அங்கு அலைப்ப அலைப்புண்டு அசைந்தது ஒக்கும் சோற்று எனது ஓர் தூமதியே சோற்று தூரைவர் சடை மேலது ஓர் தூமதியே தூமதியே வல்லாடி நின்று வலி பேசுவார் கோளரு வல்ல சுரரு கொல்லாடி நின்று குமைக்கினும் வானவர் வந்து இறைஞ்ச வானவர் வந்து இறைஞ்ச வானவர் வந்து இறைஞ்ச சொல்லாடி நின்று பயில்கின்ற சோற்றுத்துறை உறைவா பொற்று துறை உறைவார் வில்லாடி நின்ற நிலை எம்பிரானுக்கு அழகியதே எம்பிரானுக்கு அழகியதே அழகியதே ஆயம் உடையது நாம் அறியோம் அரணத்தவரை காயக்கணை சிலை வாங்கியும் எய்தும் துயக்கு அறுத்தான் துயக்கு அறுத்தான் தூய வெண்ணீற்றினன் சோற்று துறை உறைவார் சடைமேல் பாயும் வெண்ணீர் திரை கங்கை எம்பிரானுக்கு அழகியதே அழகியதே சொத்து துறை உறைவார் சடைமேல் மேல் பாயும் வெண்ணீர் திரை கங்கை எம்பிரானுக்கு அழகியதே அழகியதே அழகியதே அண்டர் அமரர் கடைந்து எழுந்து ஓடிய நஞ்சதனை அண்டரு அமரரு கடைந்து எழுந்து ஓடிய நஞ்சதனை உண்டும் அதனை ஒடுக்கவல்ல நஞ்சதனை உண்டும் அதனை ஒடுக்கவல்லான் மிக்க உம்பர்கள் கோல் தொண்டு பயில்கின்ற சோற்று துறைவார் சடைமேல் இண்டை மதியமன்றோ எம்பிரானுக்கு அழகியதே சோற்றுத்துறை உறைவார் சடைமேல் இண்டை மதியம் அன்றோ எம்பிரானுக்கு அழகியதே கடல் மணிவண்ணன் கருதிய ஞான் முகன் தான் அறியா விடமணி கண்டம் உடையவன் கடல் மணிவண்ணன் கருதிய நான் முகன் தானறியா விடும் அணி கண்டம் உடையவன் தான் என்னை ஆளுடையான் என்னை ஆளுடையான் சுடரணிந்து ஆடிய சொற்று துறைவார் சடைமேல் சொற்று துறை உறைவார் சடைமேல் படமணினாகும் அன்றோ எம்பிரானுக்கு அழகியதே சோற்று துறை உறைவார் சடைமேல் படமணினாகமன்றோ எம்பிரானுக்கு அழகியதே எம்பிரானுக்கு அழகியதே அழகியதே சோற்றுத்துறை உறைவார் சடைமேல் மாலை மதியமன்றோ எம்பிரானுக்கு அழகியதே சோற்றுத்துறை உறைவார் சடைமேல் வெண்தலை மாலையன்றோ எம்பிரானுக்கு அழகியது அழகியது சோற்றுத்துறை உறைவார் சடைமேல் மேல் திளைக்கும் மதியமன்றோ எம்பிரானுக்கு அழகியதே சோற்று துறை உறைவார் ஏந்து கைச்சூலம் மழு எம்பிரானுக்கு அழகியதே சோற்று துறை உறைவார் சடை மேலது ஓர் தூமதியே துறை உறைவார் வில்லாடி நின்ற நிலை எம்பிரானுக்கு அழகியதே அழகியதே துறை உறைவார் சடைமேல் பாயும் வெண்ணீர் திரை கங்கை எம்மானுக்கு அழகியதே எம்மானுக்கு அழகியதே சோற்றுத்துறை உறைவா சடைமேல் இண்டை மதியமன்றோ எம்பிரானுக்கு அழகியதே சோற்றுத்துறை உறைவார் சடைமேல் படமணி நாகமன்றோ எம்பிரானுக்கு அழகியதே அழகியதே இலங்கைக்கு திரைவன் இருபது தோளும் முடி நெறிய இலங்கைக்கு இறைவன் இருபது தோளும் முடி நெறிய கலங்க விரலினால் ஊன்றி அவனை கலங்க விரலினால் ஊன்றி அவனை கருத்தழித்த கருத்தழித கருத்தழித்த கருத்தழித்த துலங்கள் மழுவினன் சொத்து தூரை உறைவா சடைமேல் துலங்கள் மழுவினன் சொற்று தூரை உறைவார் சடைமேல் இலங்கும் மதியமன்றோ இலங்கும் மதியமன்றோ பிரானுக்கு அழகியதே இலங்கும் பதியமன்றோ எம்பிரானுக்கு அழகியதே அழகியதே அழகியதே அழகியதே